உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பரீட்சை ஒரு எக்ஸாம் அஸ்பாபு மனிதன் அஸ்பாபுகளை நம்புறானா அல்லது அந்த பாபுகளுடைய ரப்ப நம்புறாங்க அஸ்மாபுகளை அஸ்பாபுகளை நம்புறானா அஸ்பாபுகளை உருவாக்கக்கூடிய அல்லாகவே நம்புறான் இதுதான் எங்களுடைய பரிசு பணம் ஒரு சபம் பணத்தை நம்புவோமா பணத்தை படைத்து அல்லாவை நம்புவோம் உலகத்துல சுருக்கமாக சொல்ல போனா இந்த உலகம் தாரும் அஸ்பாப் ஆனா அஸ்பாபுகரத்தான் எங்களுக்கு எக்ஸாம் ஆகி இது நடந்தால் இது நடக்கும் உதாரணமா வச்சுக்கோங்க திருமணம் முடித்தால் நிக்காக செஞ்சால் சொல்ல கிடைக்கும் புள்ள என்றது கிடைக்க மாட்டாது நிக்காக இருக்கிறதில்லை ஆனா அல்லாவுடைய பார்வையில கட்டாயம் இல்லை நிக்காக செஞ்சுத்தான் நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு போறதுதான் உள்ள தரோன் பண்ற அல்லாவுக்கு கட்டாயம் ஈசா அலே சலாத்தல்லா படத்தி காட்டினான் ஆதம் அலே சலாத்தல்லா படத்தி காட்டினான் ஹவ்வா அலே சலாத்தல்லா படத்தி காட்டினான் பாப்ப இல்லாம மனைவி இல்லாம மனைவி இல்லாம அல்லாவுக்கு இதெல்லாம் இதே ஒரு அஸ்பாப் இல்லாம எதையும் அல்லாவுக்கு வேண்டும் அல்லாஹ் செய்ய சக்தி படைத்தவன் உலகத்தில் மனிதர்கள் அல்லாவுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான் நான் அவனுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்வையை கொடு வாழ்க்கையை கொடுப்பேன் என்ன வாழ்க்கை நெருக்கடி மழீசம் லங்கா லங்கா நெருக்கடியான வாழ்க்கை ஸ்ரீலங்கா இல்ல மழீசம் லங்கா நெருக்கடி லங்காண்டா நெருக்கடி எப்ப பார்த்தாலும் கை காட்டம் இருக்கு ரிலீஸ் ஆகுது ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا என்னுடைய கட்டளைகளை விட்டும் யாரெல்லாம் புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் வெளித்தோட்டத்தில் எல்லாம் சொகுசாக இருக்கும் ஆனா உள்ளத்தில் ஒரு ஜாதி டைட் தூக்கம் வருவதில்லை வெளித்தோட்டத்துல மாளிகையில வாழ்றது போல தென்படுகிறது ஆனா ஸ்லீப்பிங் டெப்லெட் போட்டு தான் ஏசி ரூம்ல தூங்குறாரு மக்கள் சொல்லுவாங்க என்ன என்ன ரூம் என்ன சோஃபா என்ன பெட் என்ன எக்ஸ்பிளைன் எப்படி லேட்டஸ்ட் மாடல் எல்லாம் சரி ஆனா அவர் தூங்குற எப்படி எப்படி தூங்குறாரு செட்லஸ்ல தூங்குறாரு அல்லா குர்ஆன்ல சொல்றான் வமன் யார் எங்களுடைய வாழ்க்கை நாங்க சொல்லக்கூடிய மாடல் நாங்க ஒரு மாடல் அறிமுகப்படுத்திருக்கிறோம் அதுக்கு தான் ذிக்ருன்றது ذிக்ருன்னு சொன்னா வெறுமனே கையில தஸ்பீஹ் எடுத்து சொல்லக்கூடிய திக்ரு மட்டுமல்ல கையில தஸ்பீஹ் செய்யக்கூடிய திக்ரு மட்டுமல்ல திக்ருன்றது ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றத்துக்கு பேர் திக்ரு அதனாலதான் குரானுக்கு இருக்குது இந்த குரானை நான்கு இறக்கி வைத்தோம் குரான்ல இருக்கிறதெல்லாம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய சட்டங்கள் தான் லோ லோ புத்தகம் அது அதில் உள்ளதெல்லாம் ஞாபகம் அதில் உள்ளதான் திக்கர் இதை இதை அமல்படுத்தும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله தொழுகையை முடிச்சுட்டான் அல்லாஹுடைய தொழுகையை முடிச்சுக் கொண்டா அல்லாஹினால் ஹலாலாக்கப்பட்ட வா வியாபாரத்தை வர்த்தகத்தை நீங்க செய்யுங்க வத்குருல்லாஹ கசீரா அல்லாஹ் சொல்றான் அங்க அல்லாஹ் அதிகமாக ஜிக்ரு செய்யுங்க சொன்னா வியாபாரத்துல போயிட்டு தஸ்பீஹத்தை தஸ்வீருக்கிறதல்ல வியாபாரத்தில் அல்லாஹுடைய சிக்கரம் என்று சொன்னா அல்லாஹ் ஆகுமாக்கினதை ஆகுமாக்குவோம் அல்லாஹ் ஹராமாக்கினதை ஹராமாக்குவோம் வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கிருக்கிறான் அந்த வட்டியை விட்டு விலகி நடந்து கொள்வதுதான் திகுருல்லா அல்லாஹ் அந்த உண்மைய பாதிபாக்கிருக்கிறான் உண்மையத்தான் பேசுவோம் அது அமல் செய்யறது அங்குள்ள திகுருல்லா உலகத்துல வந்துட்டு பண்ண சொல்றான் அல்லாஹ் அலா பிதிக்கிரில்லாஹி தத்துமைந்துல் குலூப் எப்படி அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணிக்கிறதுனால உள்ளம் நெருக்கடியாகுதோ அதுக்கு ஒப்பாசிட் அல்லா சொல்றான் எப்ப மக்கள் அல்லாஹுடைய சிக்கரோட வாழ்வாங்களோ மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய ஞாபகம் இருக்கிறோம் அப்ப நாங்க என்ன செய்வோம்டா அவர்களுடைய உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியை குடிப்போம் நெருப்புல வாழ்ந்தாங்க இப்ராஹிம் அலேஸ்லாம் நிம்மதியா வாழ்ந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க நெருப்புல வறுமையிலே நெருப்புல யூனு சொலேஸ்லாம் மீண்ட வயிற்றுல வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க நிம்மதியா வாழ்ந்தாங்க சகாபாக்கள் வறுமையில வாழ்ந்தாங்க நிம்மதியா வாழ்ந்தாங்க அல்லாஹ் பவான் சொல்றான் இந்த உள்ளத்தை மீன் மீன் எடுத்துக்கொண்டு வந்து கடல்ல உள்ள மீன் எடுத்துக்கொண்டு வந்து மலைக்கு நலையுது வாப்பா தண்ணீர் எப்பயுமே தாண்டு கொண்டிருக்கிறது சொல்லி போட்டு இதை எடுத்து தங்க சட்டியில வச்சு என்ன செய்யும் எதுல வைக்கிறாரு தங்க சட்டியில வைக்கிறார் தங்க பிளேட் மலைக்கு நலையுது தண்ணீர நலையுது ராவக்கின் தண்ணீர பகலக்கின் தண்ணீர பாவம் என்று சொல்லி ஒரு புத்திசாலி பயிற்சி மீன் எடுத்து எங்க வச்சாரு எங்க வச்சாரு தங்க தட்டுல வச்சாரு சரியாகுமா மீனுக்கு நிம்மதியாது மீனுக்கு நிம்மதியாங்க மீன் செத்துடும் இதே போலத்தான் அல்லா குரான் சொல்றான் ஜவா உன்னோட வாழ்க்கை மெட்டீரியல்ல நிம்மதி இல்ல மெட்டீரியல் லைஃப்ல நிம்மதி இல்ல இந்த திகர்ல தான் உன்னோட உள்ளத்துடைய நிம்மதி சுமரதி அல்லாஹு அவங்கள பார்ப்பத்தில் வந்திருக்கிறாரு பார்த்திகத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறாரே உமர்கிட்ட பேசி கேட்கிறாரு உமர் எங்க நான் பிரசிடனை பார்க்க வந்திருக்கிறேன் யார பார்க்க வந்திருக்கிறேன் பிரசிடனை பார்க்க வந்திருக்கிறேன் எங்க எல்லாரையும் ஆட்சி செய்யக்கூடிய உமரை பார்க்க வந்திருக்கிறேன் அவர் எங்க சொன்னார் என்ன உண்ட ப்ராப்ளம் சொல்லு சொன்னார் இல்ல உங்களோட எல்ல உமரை பார்க்க வந்திருக்கிறேன் நான் தான் உமரப்பா எங்க தூங்குறாரு மரத்துக்கு கீழே தூங்குறாரு மரத்துக்கு கீழே தூங்குறாரு உமருடைய வாழ்க்கையை படியுங்கோ வாழ்க்கையில வெற்றி பெறணும் இன்னைக்கு பாருங்க பாப்போம் யார் எடுத்தாலும் மகாத்மா காந்தியினுடைய தோஸ்ட் அவர் சொன்ன விஷயங்கள் எப்பயுமே ஆட்கள் ஞாபகப்படுத்துவாங்க இந்த மகாத்மா காந்தி பேசின டாபிக்கு எடுத்த உமர அவர் படிச்சது போல ரீசன் உலகத்துல யாரும் படிச்சிருப்பாங்கன்ற சந்தேகம் உமரை பத்தி படித்தார் அவர் சொல்லக்கூடிய ஒன்றுதான் உமருடைய வாழ்க்கையில் இருந்த சிம்பத்தியும் சிம்பலும் சிம்பல் எதுவுமே சிம்பல் எதுக்குமே எது இல்லை ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை எதையும் உடுப்பேன் எதையும் தின்னுவேன் எப்படியும் தூங்குவேன் இது காந்தி தெரிவித்து காந்தி சொல்றாரு அவருடைய ஸ்பீச் ஒன்றுல உமர் வரணும் சொல்லல அதையும் சொல்லியிருக்கிறார் இடத்துல வச்சு அவர் சொல்றார் உமருடைய வாழ்க்கையை உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவன் கஷ்டப்படும் எதுக்குமே நாங்க பிளெக்சிபிள் வாப்போம் so simple Islam simple simple மரத்துக்கு கீழே தூங்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல தூக்கம் வருது நல்ல தூக்கம் வருது ஏன் உள்ளம் நிம்மதி உள்ளம் நிம்மதி சொன்னாங்க சொல்லம் கடன் தலைக்கு மேல வருமெண்டா பகலைக்கு விட்டு விட்டு வெளியே போக மாட்டாய் ஏன் மக்கள் கண்டு கொள்ளுவாங்கன்னு சொல்லி ராவைக்கு தூக்கம் வர மாட்டான் இது எப்படி கொடுக்கிறன்ற யோசனை இல்லை எப்படி எப்படி மேல் வர்றது எப்படி கொடுத்து முடிக்கிறது இந்த இந்த யோசனை என்ன செய்து ராவேல தூக்கம் பண் பகலைக்கு வெளியே புகையலாம் என்ன பிரச்சனை மக்கள் கேட்பாங்க இந்த எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் பேர் வாராங்க அதுல தெரியாத காலத்துல வட்டிக்கு நாங்க கிரெடிட் கார்டு பாவிச்சிட்டோம் கடன் மேல பேசிக்குது நாங்க மேல அவுட் ஆகிறதுக்கு இஸ்லாமிய வங்கிகள் ஏதும் சொல்யூஷன் இருக்குதா எதுவும் வழி இருக்குதா இவங்களுக்கு நாவே தூக்கம் போடுறதா இந்த மண்டிக்கு வாழ்க்கையில் ஒரு நாளுமே கில்ட்டி ஃபீலிங்கோட வாழலாம் யாருக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்குமோ அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வர மாட்டான் என்ன ஃபீலிங் ரப்புக்கு முன்னால கில்ட்டி வாப்புக்கு முன்னால கில்ட்டி மனைவிக்கு முன்னால கில்ட்டி கணவனுக்கு முன்னால கில்ட்டி ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க இப்ப அவங்க உள்ளமே என்ன செய்யுது அவங்களுக்கு போட்டு சிலா கொட்ட வறுக்கிற மாதிரி வறுத்து கொண்டிருக்குது டாய்லெட்டுக்கு போனாலும் அதான் யோசனை பள்ளிக்கு தக்பீர் கட்டாலும் அதான் யோசனை வெளியே போனாலும் அதான் யோசின என்ன செய்தி ஒரே வருத்துது சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஷேக் இஸ்லாம் இருபத்தையா சொல்றாங்க நீ முதலாவது உனக்கு முஸ்லீமாக மாறிடுது யாருக்கு முஸ்லீம் அல்ல யாருக்கு முஸ்லீம் அல்ல உலகத்துக்கு முஸ்லீம் அல்ல வாப்பா Yeah, ஷேகுல் இஸ்லாம் இதுல தனியா ரஹத்துல்லா சொல்றாங்க நீ முதலாவது உனக்கு முஸ்லீமாக இரு நான் கில்ட்டி இல்லை நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் ரைட் பர்சன் இது வராம நான் முஸ்லீமாக ஏதா இது வர இல்லைன்றா நான் எப்பயுமே நிறுத்தி என்னைய உங்களையும் நல்லா மன்னிக்கட்டும் நாங்க எல்லாரும் எங்கட எங்கட உள்ளத்தை தொட்டு பார்த்தா நாங்க திருட்டி பீடிங் உள்ளவங்க தான் முதலாவது உலகத்துக்கு முஸ்லீம் அல்ல பள்ளிக்கு முஸ்லீம் அல்ல மஹல்லாவுக்கு முஸ்லீம் அல்ல வாப்பக்கு முஸ்லீம் அல்ல நான் எனக்கு முஸ்லீம் ஆகணும் முதலாவது நான் எனக்கு முஸ்லீம் என்ற உள்ளவனுக்கு சாட்சி சொல்றது ஒன்ன போல ஒரு முஸ்லீம் இல்ல வாப்பாடு சொல்லு முஸ்லிமின் அவர் சொல்றாரு நான் ஒரு முஸ்லிம் உலகத்தில் யாருக்கு முன்னாலையும் நாங்க கில்ட்டி இல்ல அல்லாவுக்கு முன்னாலே கில்ட்டி இல்ல நாங்க பெர்ஃபெக்ட் நாங்க பெர்ஃபெக்ட் அவங்க தான் உண்மையான முஸ்லிம் கில்ட்டி ஃபீலிங் யாருக்கு வருமோ இவங்களுக்கு ரெண்டு விஷயம் நசீபாகும் அல்லாஹ் அவங்களோட கில்ட்டியில இஹ்லாஸ் இருக்கும் என்றிருந்தால் அவளுக்கு அல்லா சௌபாவ நசிபாக்குவான் என்ன சிவாக்குவான் சௌபாவ நசிபாக்குவான் சௌபாவுடைய கதவை திறப்பான் அந்த கில்ட் ஃபீலிங்ஸ அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மலைக்கு மேல மொச்சிருக்கக்கூடிய கொசுவை போல ஒரு பெரிய ஒரு மவுண்டன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு கொசு வைத்து வச்சது பாறை மலைக்கு பாரம் அது அவங்க பாக்குறாங்க என்ன செஞ்சாலும் நல்ல நடக்கட்டும் இவங்கட பாவத்தையும் இவங்கட செயல்பாட்டையும் இவங்க எப்படி பாக்குறாங்க ஒரு கொசுவை போல பாக்குறாங்க ஒன்பது இவங்க எப்பயுமே என்ன செய்வாங்க தெரியுமா இந்த ஃபீலிங் உள்ளவங்க இந்த தன்மை உள்ளவங்க ஹனீஸ்ல வந்து இருக்குது இவங்க எப்பயுமே பார்ப்பாங்க இவங்களை விடவும் வீணுடைய விஷயத்துல குறைவா உள்ள மக்களை பார்ப்பாங்க கம்பேரஸ் எங்க போகும் நான் நல்லந்தானே மாஷா அல்லா நாலு வக்கு தொழுகிறேன் தான் தொழுகிறேன் இல்ல ஒரு கூட்டணிக்கிறாங்க ஒன்றுமே இல்லாம இருக்கிறாங்க நான் அவங்கள அவங்கள விட மிச்சம் நல்லம் தானே நான் வட்டி வாங்குறேன் சேவைத்தனை வாங்குறேன் ஒரு கூட்டம் வட்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எப்பயுமே அவங்க என்ன செய்வாருன்னா இது ஹதீஸ் திருமிதியில் வரக்கூடிய விவாயத்தில் இந்த கூட்டம் ஒரு நாளும் சௌபா செய்ய மாட்டார் இந்த கூட்டம் எப்பயுமே கம்பியா பண்ணுவாங்க கீழ் உள்ளவங்க நான் எவ்வளவு நல்ல பாஷா தொழுகிற தொழுகிறோமா குறைஞ்சபட்சம் பக்தி வாங்குறது ரெண்டாவது எத்தனை பேருக்கு நாங்க தொழுகை இல்லாம இப்படியே படம் ஓடும் இப்படியே செய்தி ஓடும் இது மனிதன் உள்ள ஒரு பலகீனம் அல்லா மனிதன் இந்த பலகத்தை வச்சிருக்கான் சொன்னாங்க சல்லாஹு அழகி செல்லம் உன்னோட வாழ்க்கையில எப்பயுமே இந்த குணத்தை கொண்டு வராது இந்த குணத்தை கொண்டு வாங்க தெரியுமா மெட்டீரியல் நைட் இந்த லைஃப்ல இந்த life material life material life அதாவது துனியாவுடைய விஷயங்களை பார்க்கும்போது எப்பயுமே பார்க்கணும் கீழுக்குள்ளாங்க கீழுக்குள்ளாங்கள பார்க்கணும் நீங்க துனியா வீணுடைய விஷயத்துல கீழுக்குள்ள மக்களை பார்த்தா சௌபாவுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டாது எப்பயுமே நீங்க பார்ப்பீங்க satisfy I am a good அவரை விட நான் நல்ல அவரை விட நான் நல்ல அவரை விட நான் நல்ல எப்ப பார்த்தாலும் என்ன ஒருத்தர் சொல்றாரு என்ன நான் குறைஞ்சபட்சம் ரமதான் வந்தாலும் முஸ்லீமா இருக்கிறான எத்தனை பேர் இருக்கிறாங்க நோவு முடிஞ்சாம அவர் அழகி அவர் கட்டுவை இவங்களுக்கு ஒரு நாளும் சௌபாவுடைய கதவு அல்லா துறக்க மாட்டான் துனியாவுடைய விஷயத்துல மெட்டீரியல் லைஃப்ல எங்களை விட குறவுள்ள மக்களை நாங்க பார்ப்போம் என்றிருந்தால் அல்லா ஒரு கதவை துறப்பான் எந்த கதவுண்டா சுக்குருடைய கதவை துறப்பான் கிரேட்ஃபுல்னஸ் அல்லாவுக்கு எப்பயுமே சுக்குரு செல்வோம் எங்க பார்ப்போம் எங்க அபுல் ஹசன் அபி ஹுசைன் நதினி சாபர் ரஹமத்துல்லாஹி அலேஹி சொல்றாங்க உன் வாழ்க்கையில சுக்குறு செய்ய வேண்டிய பழக்கத்தை உருவாக்கணும் என்றிருந்தா உண்ட மனைவிய சுக்குறு செய்யக்கூடிய பெண்ணாக நீ அவளை ஆக்கணும் என்றிருந்தா நீங்க என்ன தெரியுமா செய்யுங்கோ அவளை ஒன்ன விடவும் தரத்துல குறைஞ்ச இடத்துக்கு நீங்க கூட்டிக் கொண்டு போங்கோ அல்லா நபிய பார்த்து சொல்றான் நபியே நாயகமே நீங்க நபியாக இருக்கேனும் பிரச்சனை இல்ல ஆனா நீங்க யாரோட திரும்ப உட்காரோனம் காலையிலும் மாலையிலும் அல்லாகவே இருக்கிற செய்யக்கூடிய அந்த ஏழ சகாபாக்களோட நீங்க உட்கார்ந்து கொண்டோம் இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு மைண்ட்ல கையெழுத்து கேட்டு பாருங்க பார்ப்போம் எங்களோட பழக்க வழக்கம் யாரோட இருக்குது இது காமன் நாங்க யாரு விருப்பம் எங்களை விடவும் மெட்டீரியல் லைஃப்ல துனியாவுடைய விஷயத்துல தரம் குறைஞ்ச ஒரு ஆளை பேசி விசிட் பண்ண யாரு விருப்பம் யாரும் போறல போனால் சுக்குறு செய்த மனப்பாங்க போனால் சாட்டிஸ்பேக்சன் உருவாகும் வாழ்க்கையில் satisfaction master we have everything அல்லா எல்லாம் தந்திருக்கிறான் மெட்டீரியல் லைஃப்ல எங்களை விட மேல உள்ளாட்ட போனால் வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய கதவெல்லாம் திறந்துடுவான் என்ன கதவு சிக்காயத் முறைப்பாடு எப்ப முறைப்பாடு செய்யும் அங்க பாருங்க அதிக்குது இங்க பாருங்க இறைக்குது அங்க பாருங்க இறைக்குது சும்மா சொல்லுங்க உதாரணமாக உதாரணத்துக்கு என் பிள்ளைகளையும் என்ன மனைவியையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அல்லா தோதை செய்யட்டும் எல்லாருக்கும் அல்லா நசீவாக்கட்டும் நாங்க போனோம் ஒரு ஏழை நோட்டுக்கு அங்க போனா அவங்க சந்தோஷமா வரவேற்பாங்க ஓஹோ மாஷா அல்லா இதிலோட்டுக்கு வந்திருக்கிறாங்களே அவங்க சந்தோஷமா வரவேற்பாங்க முதலாவது ஞாபகம் இது இபாதத்து ஒரு இபாதத் குரானுடைய ஆயத்துக்களை நான் அமல் செய்கிறேன் சில துஆக்கள் இருக்குது அந்த துஆக்களை நாங்க கேட்க மாட்டோம் நடி கேட்டாங்க அல்லாஹும் மிஸ்கீனன் யா அல்லாஹ் என்னோட மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக وأمتني مسكينا يا الله إن مسكينا موتاك وياها واحشرني يا الله நாளை கியாமத்தில் நாளை என்ன மிஸ்கீனாக எதிர்பார்த்துவாயா நாங்க இந்த துவா கேட்கறோம் இந்த துவாவை நான் கேட்கிறேன் நாங்க செல்லுவோம் நாங்க துவாவத்தான் கேட்க இல்ல நாங்க மிஸ்கீன்களுடைய வீட்டுக்கு எங்களை குடும்பத்தை கூட்டிக் கொண்டு பிள்ளைய கூட்டிக் கொண்டு நீங்க மிஸ்கீனுண்டு ரோட்ல விற்க வாங்குறாங்களோ பார்க்க தேவையில்ல எங்கட குடும்பத்தில் வாப்ப எவ்வளோ பேரு எங்கட சேர்க்கல் இருக்காங்க சேர்க்கல்ல அவங்களோட வீட்டுக்கு போறீங்க சும்மா கணக்கி சொல்றேன் அங்க போனா டீ வருகுது என்ன வருகுது டீ ஆறு பேர் கைத்திருக்கிறீங்க ஆறு ஜாதி கப் ஒன்று சில்வர் கப் ஒன்று இதுல வேறொண்டு இன்னும் ஒன்று இப்படி கலர் வித்தியாசம் வேற இது வேற எல்லாம் வருகிறது எல்லாம் குடிச்சீங்க இதை நீங்களும் குடிக்கிறீங்க உங்களோட மனைவியும் குடிக்கிறா உங்களோட மனைவி இந்த கொப்ப கப்ப காணக்குள்ள அவருக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும் ஒன்று ஞாபகம் வரும் ஏண்ட உள்ள எத்தனை செட் இப்ப இருக்குன்றது அவருக்கு ஞாபகம் வரும் கருத்தானே கருத்தானே ரெண்டாவது ஞாபகம் வரும் என்ன மாப்பிள்ளை என்ன எப்படி வாழ வைத்திருக்கிறார் என்ற தன்மை என்ற என்ற சிந்தனை நமக்கு வரும் மூணாவது வரும் எங்க வீட்டுல உள்ள ரெண்டு செட்டை எவ்வளவு கொடுப்போமே என்ற எண்ணம் நமக்கு பிறக்கும் யாரு பிறக்கும் இதுதான் லைஃப் இனி பிளாக் போர்ட்ல படிப்பூட்டி மிம்பர்ல ஹொசுபாவில் செல்வார்ல இது பிராக்டிக்கல் லைஃப் பிராக்டிக்கல் செய்து பார்த்தா நீங்க வாய அல்லாஹ் மீதானே சொல்றேன் நீங்க வந்து உங்களோட வாகனத்தில் ஏறி உங்க காரை ஸ்டார்ட் பண்ண முன்பு உங்களோட மனைவி உங்களோட பேச ஆரம்பிப்பான் செல்வா எப்படி டெரிபல் லைஃப் பாவம் எங்க வீட்டுகளை ஈக்குதானே நான் அல்லாத பேர சுக்குர் செய்யணும் யாரு பேசுவா இப்ப இந்த சம்பாஷணையை கேட்கிறா உங்களோட பிள்ளைகள் அவங்களுக்கு பாடம் இதுக்குத்தான் சொல்றது வீட்டு தாலீம் இதுக்குத்தான் சொல்றது வீட்டு தாலீம் இந்த தாலீமத்தான் குரான் சொல்லுது وَاذْكُرْنَ مَا يُتْلَى فِي بُيُوتِكُنَّ والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر சரி இது இங்க போனா வந்த ரிசல்ட் நீங்க கூட்டிக் கொண்டு போனீங்க உங்களை விடவும் என்ன அடுத்த இஷ்டப்புல்லால கூட்டம் அங்க போனா மாஷா அல்லா உங்களை எப்படி வரவேற்பாங்க வரீங்க வாங்க அவர் ஒரு நாள் உங்களுக்கு தரக்கூடிய மாட்டாரு வாங்கிறீங்க என்ன செய்தி சும்மா என்னமோ வேலைக்காரனை பார்த்து அது நடக்குது எங்களை விட தரத்துல கூடினவன் வீட்டுக்கு போனா எங்களுக்கு கிடைக்கிற வெல்கம் இது துணியாவில் கிடைக்கிற முதலாவது சோதனை முதலாவது வேதனை இது எங்களை வெல்கம் பண்ணக்குள்ள அவங்களோட முகமனை செய்யும் அவங்க சுப்பீரியர் அவங்க மேல நாங்க என்ற தன்மையை அவங்க வெளிப்படுத்துவாங்க சரி அதே மாதிரி தீ வந்துக்குது டீ கப் வரக்குள்ள அதுல மேலுக்கு என்ன செய்ய தெரியுமா கோல்ட்ல தங்க கோல்ட் இதுல ஒரு லைன் போட்டுக்குது வயசு பாக்குறோம் எங்க வீட்டுல இல்லைன்னா இது எங்க டவுட்ல இல்லனா இது இது இல்ல அவன் அங்கே போனது கூட முதல்ல வச்சு பார்த்தா அதுக்கு தான் மேட் இன் ஜெர்மனி போட்டுக்குது இதுக்கில சுண்டு கோப்பைக்கு அவட உள்ளத்துல வரும் என்ன மாப்பிள்ளை நீக்கிறான் தானே என்ன மாப்பிள்ளை இருக்கிறான் தானே என்ன எப்படி சைனாவுடைய சாமான தந்து தந்து ஏமாத்தினான் இவன் இவனும் ஒரு ஆம்பிளையா அக்கன் அபதன் இது நடக்கும் இது நடக்கும் நபீனுடைய ஹதீஸ் எல்லாம் ஒரு நாடும் வாழ்க்கையில சுக்குறு செய்த தன்மை புறக்க மாட்டாது வாழ்க்கையில பேமே புறக்கும் சிகாயத்து செய்த தன்மை முறப்பாடு அங்க பாருங்க இன்னைக்கு அங்க பாருங்க எப்படி இது அவங்க சோஃபாவை பாருங்க அவங்களோட கப் அதை பாருங்க அவங்க ட்ரேய பாருங்க சுபானம்தான் எங்களுக்கு எல்லாருக்கும் லைஃப் பேர்டனாக காரணம் இங்கொண்டுதான் பாப்பா எங்க எல்லாருக்கும் லைஃப் இன்றைக்கு பாரமாக காரணித்தான் நாங்க எல்லாரும் போகணும் என்று தெரியுமா ஆக்களுக்கு லைஃப்ல ஒரு நாளும் பாரமிக்க மாட்டாது சஹாபாக்கள் எப்பயுமே பார்த்தாங்க ஒரு சஹாபி வீட்டுக்கு போறாரு மனைவி என்ன சாப்பிடைக்குது அவ சொன்னா உட்ல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல பேபி ரஸ் கொஞ்சம் என்ன இருக்குது பேபி ரஸ் சின்ன பிள்ளை கொடுக்கிற சாப்பாடு மட்டும் இருக்குது அன்றைக்கு சின்ன எங்களை விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுப்போமா யாருக்கு எங்களை விருந்தாளிக்கு விருந்தாளியை பதுஸ்கார வச்சாரு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க மனைவிக்கு சொன்னா என்ன சொன்னாரு நெருப்ப நூற்று லாப பட்ட வச்ச மாதிரி லாப நூற்றுமா அவர் நல்லா சாப்பிடத்த நிறுத்தல யாரு அடுத்த நாள் காலையில் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு குடிச்சது சொல்றாங்க அல்லா எங்கட வீட்டுல இந்த பிஸ்கட் ரஸ்யாலும் வச்சிருந்தானா அவங்க வீட்டுல அதுவும் இல்லையே அவருக்கு அதிகம் இல்லையே அடுத்த கால குரான் ஆயத்திறங்குது யூசிலூன ஹசாசா பேசக்கூடிய விஷயத்த அல்லா எனக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கி திருப்திமாக்குவான் துனியாவுடைய விஷயத்திலே பேர் மேல பார்க்கவான கீழே பாருங்க வீருடைய விஷயத்திலே பேர் மேல பார்க்கணும் மாஷா அல்லா இவரை பாருங்கள் அஞ்சு நேரம் தொழுத போதாத்துக்கு முன்தின பிந்தின சுண்ணத்தில் எப்படி சொல்கிறாரு எப்படி குரால் ஓதுறாரு எப்படி சகஜித்து சொல்கிறாரு என்னுடைய முகத்தை பாருங்க எப்படி எப்படி பிரகாசமா இருக்குது ஏந்த முகத்துல பிரகாசம் வருது இல்ல சுகாரமா இது நபீனுடைய ஹதி அல்லா குரான் ரெண்டே சொல்லிட்டான் மனிதனுடைய வாழ்க்கை எப்ப நெருக்கடியாகும் மனிதனுடைய வாழ்க்கை எப்ப இன்பமடையும் நெருப்புல வாழ்றீங்க நீண்ட வயிற்றுல வாழ்றீங்க கஷ்டத்துல வாழ்றீங்க பிரவுண்ட மாளிகையில வாழ்றீங்க யூசுப் அலைசலாம் சிறை கையாக வாழ்றாங்க நிம்மதியா வாழ்ந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் காரணம் என்றா அவங்க அந்த நிலையில உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகள் அமல் செய்யறாங்க சுருக்கம் எப்ப அல்லாஹுடைய கட்டளைய வாழ்க்கையில ஹயாத்தாக்குவோமோ அன்றைக்கு வர ஹாப்பினஸ் இருக்குதே அது மாதிரி சந்தோஷம் வேற ஒண்ணு உங்களுக்கு தெரியும் நான் என்ன மன்னிச்சோங்க நான் சொல்றேன்னு சொல்லி வீண் விரயமாக அனாவசியமாக செலவழிச்சு கல்யாணம் எடுக்கிறாங்களே அவங்க கல்யாணம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ள கில்ட்டி கான்சன்ஸ் இருக்குது அது அவங்க உள்ளத்துல மெஷர் இருக்கு வச்சு பாக்கு செஞ்ச மடத்தன தெப்ப தெப்ப அப்பதான் தள்ள கை வைப்பான் எவ்வளோ மடத்தனம் அப்பா என்ன நினைஞ்சு கடைசிக்கு கடைசிக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு வைப்பான் ஏழேட வீட்டுல என்ன அருமோ அதுதான் நம்ம வீட்டுல மாச்சு வேறுமாக அல்ல போட்ட கூட்டா மிச்சம் வாழ்க்கையை எப்பே உணர்ந்து கொங்கோ பாவத்தை செஞ்சா வீழ்த்தி தரும் நலவை செஞ்சா செஞ்சு முடிச்சோன்னே சந்தோஷம் வரும் செஞ்சு முடிச்சோன்னே ஒரு நாளைக்கு ஏழுமுண்டா எழுதி தகஜிச்சு தொழுது பாருங்க பார்ப்போம் சுபகுக்கு எப்படி சந்தோஷம் எப்படி எப்படி சந்தோஷம் இன்னைக்கு தகஜத்துக்கு தொழுது இந்த குரான் ஓதினேன் இந்த சதகா கொடுத்தேன் இன்னைக்கு நோம்பு சொன்னாங்க நோம்பாளுக்கு ரெண்டு சந்தோஷம் இருக்கு நோம்பு துறக்கிற நேரம் ஏன் காரணம் நோம்பு துறக்க போறேன் உண்ட பூர்த்தி செஞ்சுட்டேன் மாஷா அல்லா சந்தோஷம் ஆசுராவுடைய சாசுராவுடைய மஹர்ரமுடைய நோம்புகள் நோம்பு பிடிச்சோம் நோம்பு பிடிச்சோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அல்லாஹ் கபூல் செய்யட்டும் எனவே அல்லாஹ் குரான் சொல்றான் ஒரு விஷயத்தை மிகவும் அழகாக அல்லாஹ் குரான்ல தெளிவுபடுத்துறான் என்னன்னு சொன்னா வல்லதீன ஆமனு வாமிரு சாலிஹாக்கி உலகத்தில யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ இங்க சாலிஹான அமல் அமல்ண்டா எப்பயுமே விடைக்கொள்ளணும் நான் பல முறை சொல்லிருக்கிறேன் சாலிஹான அமல்ன்றது தொழுக மட்டுமல்ல வியாபாரமும் சாலிஹான அமல் அக்ரிகல்ச்சரும் சாலிஹான அமல் செய்யக்கூடிய தொழிலும் சாலிஹான அமல் மனைவியோடு இருக்கிறதும் சாலிஹான அமல் ஒரு குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறதும் சாலிஹான அமல் எல்லா கட்டத்திலையும் அல்லாஹுடைய கட்டளைகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் வல்லதீன ஆமனோ உள்ளத்துல ஈமான் இருக்குது அல்லாத கொண்டு தான் நடக்கும் இறக்கொண்டும் ஒன்றும் ஆக போறது இல்லை அல்லாஹுடைய நாட்டம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நடக்கும் இரவு பகலாக்குறது போல கண்ணியத்தை கேவலமா மாற்றுவான் எதனாலும் மார்க்கெட்ல ஒரு ஆள் வந்து என்ன செய்ய மாட்டாரு அல்லா குரான் சொல்லிட்டான் ஒரு நாள் இந்த உலகத்துல யாருக்குமே எதுக்குமே நிலையா இல்லை நான் எப்பயுமே சொல்ற உதாரணம் தான் உங்களுக்கு தெரியுமா இந்த மொபைல் போன் வந்த புதுச்சியில் என்ன கம்பெனி என்ன கம்பெனி வாப்பா சொல்லுங்க முதலாவது மொபைல் போன் கம்பெனி சொல்லுவோம் என்ன செலுத்தலாம் எங்க அவங்க இப்ப அவங்க எங்க அட்ரஸும் இல்ல பேரும் இல்ல ஒண்ணும் இல்ல ஆனா கொஞ்சம் கால நீக்கி கையில மொபைல் போன் பாதிச்சா என்ன செலுத்தலா பாதிக்கிறீங்க கேட்பாங்க மொபைல் போனுண்டாலே செலுத்தல் என்ன அவங்க இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் எங்க கம்பெனி எங்க லோகோ எங்க பேர் எங்க குட்வில் எங்க அந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ் எங்க அல்லாஹ் சொல்லுவாங்க இந்த உலகத்துல யாருக்கும் எதுக்குமே நிரந்தரம் இல்லை இது கைமாறி போய்கொண்டே இருக்கும் கொஞ்ச காலம் சொன்னாங்க மார்க்கெட்ல லீடர் இவங்க தான் சொல்லி இன்னொருத்தர் வந்து புகுந்தாரு அவர் லீடர் ஆனார் ஒவ்வொரு துறையிலையும் மனிதன் எப்படி மனிதன் இருக்கிறதோ இதே போல பிசினஸ் இருக்குது லீடர்ஷிப் இருக்குது சுபகாரம் தான் ஒன்று நல்லா யாவச்சுக்கோங்க அல்லாஹ் குரான்ல சொல்லி ஆமனோ ஈமான் கொள்ளுங்கோ அல்லாவை தான் நடக்கும் இதை முதலாவது கொண்டு லாபம் நஷ்டம் அல்லாஹுடைய கையில் ஏன் வியாபாரம் செய்யறோம் ஒரு முஸ்லிம் ஏன் வியாபாரம் செய்யறாரு ஒரு முஸ்லிம் ஏன் வியாபாரம் செய்யறோம் லாபத்துக்கா எத்தனை பேர் பெட்டால கடத்துறது பங்களோட்டா நாங்கள் கடையை திறந்து சொல்றாங்க இந்த சின்ன தவற செய்யாமே கேட்டு என்ன தவற என்ன தவற இந்த பிசினஸ் என்ற தவற செய்யாம இருக்கு சொல்றாங்க எத்தனை அப்படி ஏன் தானோ தெரிய இந்த முஸ்லீமத்துல மாட்டிக்கொண்டேன் சுகானல்லா வியாபாரம் நாங்கள் ஏன் செய்தோம் என்றால் அல்லாஹுடைய கட்டளை வியாபாரம் செய் என்பதாக ஹலாலான உணவை தேட வியாபாரம் செய் திருமணம் முடிந்தோ கல்யாணத்தால புள்ள கிடைச்சது கட்டாயம் எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சு புள்ள அடிக்கிறாங்க எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சு புள்ள இருக்கிறாங்க பாப்பா ஈமா கொள்ளுங்கோ நான் அமல் செய்கிறேன் அல்லா சொன்னதுக்காக வேண்டி செய்கிறேன் அல்லா சொல்றான் விவசாயம் செய் தெளிப்போடு சொல்றான் விவசாயம் உண்மையாக நீங்க செய்றீங்களா நாங்க செய்தோமா யாருங்க செய்யறான் யார் செய்யறான் நாங்கள் அல்லாவா எங்கட வேலை என்ன நிலத்தை பலப்படுத்தினோம் நெல்ல கொண்டைக்கு தூவினோம் நீங்க நெல்ல தூவின உடனே அந்த பூமியில பெய்த அந்த நெல்லு முழுந்த உடனே ஒவ்வொரு மலக்கு ஒவ்வொரு மணியாக எந்த பக்கத்தால கதிர் அந்த பக்கத்தின் பக்கமாக திருப்பி வைக்கிறவர் அதை திருப்பி வைப்பாரு அது எல்லா இடத்தாலே முளைச்சாது அது உள்ள அதுல ஓட்டாயிருக்கு தெரியுமா உங்களுக்கு யூசுப் அலையத்தான் சொன்னாங்க சேவிங் பண்ணணும் சொன்னா இது நெல்லு தானியத்தை நீங்க சேவ் பண்ணணும் என்ன சொன்னதுமா சொன்னாங்க நீங்க வெக்கலோ அதாவது கதிரோட வேங்கோ கதிரிருந்து கலட்டமாடும் கதிரில் இருந்து கலட்டினா அந்த கலட்டுற இடத்துக்குள்ளால அந்த இது உங்களோட மைக்ரோ இதுல படாது அவ்வளவு சின்ன ஓட்டை அந்த ஓட்டை அந்த கண்ணாடியால கூட பார்க்கடா ஆனா அந்த ஓட்டைய பார்க்கும் குள்ள அந்த ஓட்டை யாரும் தென்படும் யாரும் தென்படும் முள்ளனுக்கு தென்படும் அந்த ஓட்டை உள்ளுக்கு அரைச்சி உள்ள வைக்கிடுவாங்க சொன்னாங்க யூசுப் அலை நீங்க நெல்ல அந்த கதிரோட வச்சிருந்தோ கதிரவிக்கும் நெல்ல அகற்ற வேண்டாம் நீங்க நெல்ல அகற்றினா மிச்சங்காலம் சேவ் பண்ண ஏதா அதுல ரோட்டைக்கு ரோட்டைக்குது அந்த நெல்லுல ரோட்டைக்கு விளங்குது இல்லை அது கண்ணாடிக்கு விளங்குது இல்லை அந்த ரோட்டைய ஆனா யாரு பார்க்கிறாரு கண்ணுக்கு தெரியாத அந்த குள்ளன் பார்க்குது அந்த ஓட்டை விழுக்க உள்ளுக்கு போய் சேரும் அல்லாட குதிரத் நம்புங்கோ அல்லா சொல்றான் உங்களோட வேலை பூமிய பக்குவப்படுத்துறது ஆனா பூமி எனக்கு சொந்தமானது தண்ணிய ஊத்துறீங்க அந்து மஞ்சள் துமுகமினல் முஸ்லி அம்னஹல் முன்சிலோன் மலையை பெய வைக்கிறது நீங்களா நாங்களா கடல் உள்ள தண்ணியை நாம் உப்பு தண்ணி ஆக்கிறது போல மேலே இந்த குற்ற தண்ணி உப்பு தண்ணி ஆக்கிறது எங்களுக்கு என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க நாங்கத்தான் செய்யறோம் நாங்கத்தான் செய்யறோம் தான் வல்லவீன ஆமனும் இந்த நம்பிக்கை முதலாவது வரோடம் இரண்டாவது சொல்றான் வாமிலு சாலிஹான் அமல் செய்வோம் என்ன சாலிஹான் அமல் எல்லா ஆக்டிவிட்டிஸிலையும் அத்தனை நிலைப்பாட்டிலையும் அத்தனை சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுடைய கட்டளையை அமல் செய்வோ அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் வியாபாரத்தை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாது வியாபாரத்துல வட்டி ஹராம் பொய் பேசுறது ஹராம் அளவை நிலையில குறை செய்வது ஹராம் வர்த்தகம் செய்யும் பொழுது ஒரு பெண்ணோட வியாபாரம் செய்ய ஏதும் பிரச்சனை இல்லை ஒரு பெண்ணோட வர்த்தகம் செய்யும் பொழுது அவளோட முகத்தை பார்க்க இயலாது அதுக்காக நீ மறுபக்கம் திரும்பி வியாபாரம் பண்ணுவோம் இந்த பக்கம் மறுபக்கம் திரும்பி பேச்சு வியாபாரம் பண்ணவும் மனம் அது இஸ்லாம் அல்ல எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசணும் எவ்வளவு பார்க்கணுமோ அவ்வளவு பார்க்கணும் அதுக்காக வேண்டிய பேச்சுகள் இல்ல நீங்க பயணம் என்னடா இது பிசாசா எங்க இருக்கிறாங்க நான் நான் பிசாசா இவன் கடைக்கு வாரவள் பார்ப்பால் நான் பிசாசா இவள் பிசா இவன் பிசாசா என்ன கண்டு அவன் ஒன்று இருந்தா ஒன்று நான் பிசாசாய் போடும் அல்லது அவன் பிசாசாய் எவ்வளவு ஏதும் இல்லை கடைக்கு வந்து வியாபாரம் பண்றீங்க தேவைக்கு பேசுங்கோ தேவையில்லாத பேச்சு பேச தேவையில்லை அதுக்காக நீ சோமாயிட்டு கேட்க குத்தமல்ல பப்ளிக் ரிலேஷன்ஷிப்புக்கு தேவைப்பட்ட ரெண்டு வார்த்தைக்கும் சரி பிரச்சனை கிறிஸ்துமஸ் வருது ஒரு கிறிஸ்டியன் வந்திருக்கிறாரு கிறிஸ்துமஸுக்கு ஆயத்தம் சரியா பிரச்சனை இல்லையா அதுக்கு மேல பயிற்சி உறவு வளர்த்து அதுக்கு நீங்க தான் முடிவு செய்து தேவைன்றது நம்மளுடைய உள்ளம் சொல்லும் வியாபாரத்தில் அல்லாஹுடைய கட்டளை தான் சாமான இருக்கிறீங்க மூணு நாளை உங்களுக்கு திருப்பி கொண்டா நாங்க எடுத்துக்கொள்வோம் ஆனால் எடுத்துக்கொண்டு போறவருக்கு மார்க் கிடைக்குது அவர் பாதிச்சு போட்டு மூணு நாள் செஞ்சு கொடுக்கறதல்ல கல்யாண நீக்கிறவார் ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமை ஜுவல்லரி பேஸ் பண்ணாரு என்ன ஜுவல்லரி மார்க்கெட்ல சட்டமே மூணு நாளைக்கு போய் கொடுக்கலும் முக்கியமா கொடுக்கலும் ஆனா ஞாயிற்றுக்கிழமை போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு நல்லா போட்டு போயிட்டு போட்டு போயிட்டு நல்லா எல்லாம் காட்டி போட்டு மாசம் திங்கக்கிழமை செல்ற என் மனைவிக்கு அவ்வளவு ஒத்து போகல நோடக்கு விருப்பம் இல்லை செல்றது மகா பொய் மகா பாண்டம் கூடாது இது நோர்த் அமெரிக்காவில் இது யூரோப்ல வெள்ளக்கா அவங்க செஞ்சுக்கிறாங்க ஏழு நாளே உள்ளது திருப்பி தருவோம் திருப்பி எழுப்ப முடிச்சது அவங்கள இதை இதை சில சமூகம் கேபிட்டலைஸ் பண்றாங்க அப்படி சிலாக்கள் அப்படியே கேபிட்டலைஸ் பண்றாங்க ஏழு நாள் பெரிய பெரிய டைம் ஒரு ஷர்ட்ல வாங்கி உடுத்துட்டு வரை கொடுக்க வேணும் அப்படி ஒரு சாமான வாங்கிற பாவிச்சம் மூணு நாளே தான் பாவிச்சு நினைக்கிறது இது எவ்வளவு ஒத்து வரும் எங்களுக்கு ஒரு சும்மா சொல்லுவோமே இங்க ஒரு நிகழ்ச்சி செய்யணும் ஒரு ப்ரொஜெக்டர் தேவை ஒரு நாளே தான் தேவை ஹயர் பண்ண போனா ஐயாயிரம் ரூபாய் வரும் மூணு நாள் நினைச்சு பாவிச்சு பார்த்து கொடுக்கணும் கொடுக்க புள்ளை கல்வன் இதுக்கு போயிட்டு தார்மிக்கால முக்கிய மத்துவா கேட்கறல உங்களோட உள்ளத்துல மத்துவா கிளம்பு நான் சேர்ந்து சரியா கிடையாது ஒரு வியாபாரத்தில் இதெல்லாம் வரும் அப்படி கல்யாணம் முடிச்சு நிக்கா குடும்பம் நடத்த போறோம் குடும்பத்தில் அத்தனை வரும் அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் யாரெல்லாம் செய்வாங்களோ அது யாராக இருந்தாலும் சரி அது விலால போல கருப்பராக இருந்தாலும் சரி அபுபக்கரை போல வெள்ளையராக இருந்தாலும் சரி அல்லாஹ் சொல்றான் நரிகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கலோகத்திற்குள்ளே நாங்கள் அவர்களே நுழைய செய்து விடுவோம் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் சுவர்க்கத்தை விட்டு வெளியாக்க மாட்டான் ஆனா